الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புக்குரிய முஸ்லிம்களை நாம் தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டாவது ஹதீஸை பார்த்து கொண்டு வந்தோம் அதில் முதல் பாகத்தில் சில விஷயங்களை பார்த்தோம் மீதில் கூடிய ஹதீஸின் பகுதியை பார்க்கலாம் அப்துல்லா பின் அமர் ரபி அல்லாஹின் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் கூறினார்கள் எந்த மனிதரிடம் இந்த நான்கு பழக்கங்கள் இருக்குமோ அவன் நயவஞ்சகன் ஆவான் இந்த பழக்கத்தில் இந்த நான்கில் ஒரு பழக்கம் எவ்வளவு அளவு அந்த மனிதனிடம் இருக்குமோ அந்த அளவு அந்த மனிதனிடம் நயவஞ்சகத்தனம் இருக்கும் ஒன்று இது ஹத் அவன் பேசினால் பொய் கூறுவான் பொய் சொல்வான் இதை பற்றி நாம் அறிந்த விஷயத்தில் அறிந்தோம் அனைத்து விஷயங்களை பற்றி இதை நாம் முதல் பாகத்தில் அறிந்தோம் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பொய்யை செய்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றான் எதுவரை என்றால் அவனுடைய பெயர் பொய்யன் என்ற பட்டியில் எழுதப்பட்டுவிடும் அதே போல ஒரு மனிதன் உண்மையை அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பகுதியாக ஆக்கிக்கொண்டு உண்மையே சொல்லக்கூடியவனாக இருக்கின்றான் எதுவரை என்றால் அவனுடைய பெயர் சித்தியத்தீன் என்ற பட்டியலில் எழுதப்படும் என்று ஹதீஸ்களை பார்த்தோம் அதே போல நபி சொல்லா அலிஸ் சொல்லக்கூடிய ஹதீஸையும் பார்த்து நிச்சயமாக பொய் என்பது இது மனிதனை பாவத்திற்கு கொண்டு செல்லும் பாவம் என்பது நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது அதே போல உண்மை என்பது மனிதனை நல்லமல் செய்யக்கூடிய ஊக்குவிக்கும் இந்த நல்லமல் என்பது சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய விஷயமாக இருக்கின்றது விஷயத்தை பார்த்தோம் இரண்டாவது சொல்லக்கூடிய இந்த ஹதீஸில் வ அவன் வாக்கு கொடுத்தால் வாக்கை மீறுவான் நயவஞ்சகத்தனுடைய இரண்டாவது பழக்கம் வாக்கை கொடுத்தவுடனே வாக்கை மீறக்கூடியவன் எடுத்துக்காட்டாக ஒரு மனிதன் ஒரு வாக்கை கூறுகின்றான் இந்த நாளில் உனக்கு உன்னுடைய கடனை நான் அடைத்து விடுகின்றேன் அந்த மனிதன் கடனை நான் அடைக்க வேண்டும் என்ற அந்த உறுதியுடன் அந்த வாக்கை கூறினான் பிறகு அதில் அவனுக்கு சிரமம் ஏற்பட்டது ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு முடியாத நிலைமை வந்துவிட்டது அப்படி இருக்கும் பொழுது அவன் குற்றம் பிடிக்கப்பட மாட்டான் நான் ஒருவரிடம் கடனை வாங்கினேன் அல்லது ஒரு விஷயத்தை செய்து முடிக்கின்றேன் என்று வாக்கை கூறினேன் ஆனால் அந்த நேரம் வருவதற்கு அந்த நேரம் வந்தவுடனே என்னால் அதை செய்ய முடியலை நான் முயற்சி செய்தேன் என்னால் அது முழுமையாக செய்ய முடியாது என்று பொழுது அல்லாஹு தாலாவிடம் குற்றம் பிடிக்கப்பட மாட்டான் அப்படிப்பட்ட ஆனால் ஒரு மனிதன் வாக்கை கொடுக்கும் பொழுதே வாக்கை சொல்லும் பொழுதே அவனுடைய மனசில் என்ன இருக்கின்றது வாக்கை நாம மீறலாம் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறான்னா கடைசி நான் செய்ய மாட்டேன் கடனை வாங்கிட்டு இந்நாளுக்கு நான் இந்த நேரத்தில் இந்த தேதியில் கொடுக்குறேன் ஆனால் அவனுடைய எண்ணம் என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு இல்லை சும்மா அவனுக்கு எப்படியாவது ஒரு வார்த்தை ஒரு வாக்கை கொடுக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு தன்மை தான் நயவஞ்சகனுடைய ஒரு தன்மையாக இருக்கின்றது வாக்கை கொடுத்துவிட்டு வாக்கை மீறுவான் இது அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் ஒரு அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளாக்கூடியதாக இருக்கின்றது மனிதன் இந்த மாதிரி விஷயத்திலிருந்து அவன் தடுத்து கொள்ள வேண்டும் இதில் ஒரு எடுத்துக்காட்டு இங்கு ஷேக் அப்துல் மஹசின் அப்பாஸ் ஹஃபிதால் அவர்கள் அபுதாவுது வரக்கூடிய ஒரு ஹதீஸை இங்கு குறிப்பிட்டார்கள் பாருங்கள் சுஹான் அல்லா ஒரு தாய் ஹதீஸில் வருகின்றது ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை நபி சொல்லா சிலம் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் ஒரு தாய் நசீன் தன்னுடைய குழந்தையை அழைப்பதற்காக கையில் கையை மடக்கி கொண்டு இங்கே வா இங்கே வா இது கொடுக்குறேன் என்று அந்த தாய் கேட் அதை அதனுடைய குழந்தையை அழைக்கும் பொழுது நபி சொல்லா அலி சொல்லம் கேட்டார்கள் நீங்கள் கையில் என்ன வைத்திருக்கின்றீர்கள் எதர் என்ன கொடுக்க வேண்டும் என்று அந்த குழந்தையை அழைத்தீர்கள் என்று கேட்கும் பொழுது தமரன் நான் பேரிச்சம்பளை கொடுப்பதற்காக அவனை அழைத்தேன் அப்படியா இல்லை நீங்கள் பொய்யாக அவனை அழைத்திருந்தால் இதுவே உங்களுடைய பெயர் வந்து பொய்யன் என்ற பட்டியலில் எழுதப்பட்டிருக்கும் பாருங்க சும்மா ஒரு விளையாட்டிற்காக சொல்வதும் குழந்தையை அழைப்பதற்காக ஏமாற்றுவதற்காக அதை ஏமாற்றி அழைப்பக்கூடிய விஷயத்திலிருந்தும் நாம் தடுத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் என்ன ஆகும் இது ஒன்று குற்றம் பிடிக்கப்படும் இரண்டாவது நாமே அவனுக்கு பொய்யை கட்டப்படுகிறா இருக்கின்றோம் குழந்தையை வந்து நம்மிடம்தான் கட்டப்படும் பெற்றோர்களிடம் அதிகமாக விஷயங்கள் பெரியோர்களிடம்தான் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் எவ்வளோ படிக்கின்றார்களோ எவ்வளோ கேட்கின்றார்களோ அதை விட பார்க்கக்கூடிய விஷயத்தை தான் அவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள் ஆக நாமே அவர்களுக்கு பொய்யை கற்றுக்கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இப்படிப்பட்ட விஷயத்தை வந்து நாம் தடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவது சொல்லப்பட்ட விஷயம் அல் ஃபுஜூர் மூன்றாவது வாக்குவாதம் வந்தால் பேச்சுவார்த்தை வந்தால் சஜரா கெட்ட வார்த்தையும் அருவறுத்திருக்க வார்த்தையும் அவன் பயன்படுத்துவான் மிகவும் கொச்சையான வார்த்தைகளை அவன் பயன்படுத்துவான் வாக்குவாதம் வரட்டும் சண்டை வா வாய் சண்டையாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட நேரத்தில் என்ன செய்வான் அவன் தவறான கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவான் இது நயவஞ்சகனுடைய ஒரு தன்மையாக இருக்கின்றது அல்லாஹு தாலா இப்படிப்பட்டவனை கண்டிப்பாக அவன் விரும்ப மாட்டான் சில நேரத்தில் இங்கு சொல்லக்கூடிய விஷயம் தவறாக இருக்கும் ஆனால் அதை உண்மைப்படுத்துவதற்காக வாக்குவாதம் செய்வார் இது அல்லாவிட மிக மோசமான ஒரு கட்டமாக இருக்கின்றது ஒரு மனிதன் அவனுக்கு தெரியும் இது அநியாயம் இது அநீதி இது பாத்தில் என்று அவனுக்கு தெரியும் ஆனால் அதை உண்மைப்படுத்துவதற்காக வாக்குவாதம் செய்வான் அவனுக்கு தெரியும் இது என்னுடைய உரிமை இல்லை ஆனால் எப்படியாவது தன்னுடைய வாய்ப்பேச்சியுடைய ஆற்றலை கொண்டு விவாதமுடைய ஆற்றலை கொண்டு அதை எப்படியாவது உண்மைப்படுத்த வேண்டும் என்ற முயற்சி செய்யக்கூடியவன் மிகவும் மோசமானவன் என்று இங்கு சொல்லப்படுகின்றது கடைசியாக சொல்லப்பட்ட விஷயம் ஒய்தா ஒய்தா அஹ்ல ஃபகதரா ஒப்பந்தம் செய்தால் ஒப்பந்தம் செய்தால் அதை ஒப்பந்தத்தை அவன் மீறுவான் அந்த ஒப்பந்தத்தை உடைத்து விடுவான் சுஹான் அல்லா ஒரு மனிதனுக்கு வாக்கு கொடுத்தோம் ஒரு மனிதனுக்கு ஒப்பந்தம் செய்தோம் அல்லது ஒரு அக்ரிமெண்ட் இருக்கின்றது அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை நாம் ஒரு எழுது ஒரு எழுத்துப்படியில் நாம் வைத்து விட்டோம் என்றால் அதை முழுமைப்படுத்த வேண்டும் அதை ஏமாற்றுவதும் நம்பிக்கை துரோகம் செய்வதும் இது மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்கின்றது எதுவரை என்றால் சுஹான் அல்லா ஒரு முஸ்லீம் அல்லாதவர் அல்லாதவர் முஸ்லீம் அல்லாதவர் அவரை ஏமாற்றுவதும் துரோகம் செய்வதும் மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்கின்றது எப்படிப்பட்ட குற்றம் என்றால் சுஹான் நபி சொல்லா அலிஸ்லாம் சொல்லக்கூடிய ஹதீஸில் ஒரு மனிதன் இஸ்லாமிய ஆட்சியில் இருக்கக்கூடிய நாடில் ஒரு முஸ்லீம் அல்லாதவர் செல்கின்றார் செல்லும் பொழுது ஒப்பந்தம் இருக்கும் இந்த நாட்டிற்கும் அந்த நாட்டிற்கும் ஒப்பந்தம் இருக்கும் இந்த நாட்டில் செல்லக்கூடியவரை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒருவன் அவன் அந்த இஸ்லாம் இல்லாதவன் காஃபீரை அவன் கொன்று விட்டான் எந்த ஒரு காரணம் என்று அவன் வீணாக கொன்று விட்டான் என்றால் அப்படிப்பட்ட முஸ்லிம் சொர்க்கத்திற்குள்ளே நுழைய மாட்டான் எதுவர் என்ற நபி சொல்லா அலிசன் கூறினார்கள் லம் யூரிஹ் ராகி அத்தல் சொர்க்கத்துடைய அந்த நறுமணத்தையும் அவன் நுகர முடியாது நாற்பது வருடத்திற்கு ஒரு மனிதன் கடந்தால் எவ்வளவு தூரம் இருக்கும் எவ்வளவு தூரம் கடப்பானோ அவ்வளவு தூரத்தில் சொர்க்கத்தின் நறுமணமும் சொர்க்கத்தின் வாசனமும் வந்து பரவும் அது கூட அவனால் நுகர முடியாது பாருங்கள் இதை ஏமாற்றி தோகம் செய்து கொலை செய்வதும் ஏமாற்றி தோகம் செய்வது என்பது ஒரு காஃபிற்கு செய்யக்கூடாது என்று இந்த இஸ்லாம் தடுத்திருக்கின்றார் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்வது மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்கும் ஆக நாம் ஒரு ஒப்பந்தத்தை போட்டோம் அது வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் மற்ற எந்த ஒரு ஒப்பந்தமாக இருக்கட்டும் அதை முழுமையாக முழுமைப்படுத்த வேண்டும் அதை அந்த ஒப்பந்தத்தை முறிக்கக்கூடியவனோ அல்லது துரோகம் செய்யக்கூடியவனோ அவன் நைவஞ்சகனாக ஆவான் ஆக இந்த இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் நாம் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹு தாலா இந்த பழக்கம் இந்த நான்கு சொல்லப்பட்ட இந்த நான்கு பழக்கத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இதற்கு மாறாக இருக்கக்கூடிய நல்ல பழக்கங்களை அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்து அதை முழுமையாக நாம் அதை கடைப்பிக்கக்கூடிய தோஃபிக்கை செய்வானாக இதை கொண்டு இந்த நல்ல பண்புகளை கொண்டு நாம் இஸ்லாத்தை இஸ்லாத்தை அறியாதவர்களை நல்ல முறையில் அவர்களுக்கு இந்த இஸ்லாத்தை எற்றி வைத்து அவர்களையும் இந்த பாக்கியத்திற்கு ஒரு உரிமையிலான உரிமையாளனாக தலா நம்ம ஆக்குவதற்காக நமக்கு தோஃபிக் செய்வானாக சுஹானகுல்லாம் அபி ஹம்திக அஷன் அல்லா இல்லா இல்லா தஸ்தபிருக்கா வாத்தோ